الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليماً صدق الله العظيم عن عائشة رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم يصوم حتى نقول لا يفطر ويفطر حتى نقول لا يصوم وما رأيت رسول الله صلى الله عليه وسلم استكمل الصيام شهر قط إلا رمضان وما رأيته في شهر أكثر منه صيام في شعبان ரவாஹுல் புகாரி சதக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவுகமா கால சல்லாஹூ அலஹி வசல்லம் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுபஹானஹுவத்தாலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபு தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபஹானஹோத்தாலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபஹானஹோத்தாலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லாக ஐசுமாக்கும் கண்ணியமிக்க உலமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு ஒரு புனிதமான மாதத்துக்கு விடை கொடுத்ததுக்கு பின்னால இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு கண்ணியமான ஒரு மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான் அல்ஹம்துல்லா தும் அல்ஹம்துல்லா ஷாபானுடைய மாதம் ரமலானுக்கு முந்தைய மாதம் ரஜபுக்கு அடுத்த மாதம் கண்ணியமிக்க அல்லாஹவின் நல்லடியார்களே அருமையானவர்களே நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மூலமாக அதிகமாக கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் தான் ஷாபானுடைய மாதம் ஆயிஷா ரவி அல்லாஹு தாலா அவங்க விளங்கப்படுத்துறாங்க நபி சல்லாஹூ அலேஹி வசல்லமோங்க ஒமா ரைத்து ஃபி ஷஹரி அக்தரமின் ஹுசியாம ஃபி ஷாபான் ஷாபானுடைய மாதத்துல நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க நோன்பு பிடிச்சத போல அதிகமான நாட்கள் நோன்பு பிடிச்சத வேற எந்த மாதத்திலையும் நான் கண்டதே இல்லை என்பதாக சொன்னார் சில கட்டங்கள் ஆயிஷா ரவி அல்லாஹு தாலான் விளங்கப்படுத்துறாங்க நபிசல்லாஹு அலஹி வசல்லமோங்க சில கட்டங்கள்ல ஷாபானுடைய மாதம் முழுக்க நோம்பிப்பாங்க சுபஹான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே ரஜபுடைய மாதத்தை கண்ணியப்படுத்த ஒரு கூட்டம் ஈகிறான் ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்த ஒரு கூட்டம் ஈகிறான் ஆனா இந்த ரெண்டு மாதத்துக்கும் இடைப்பட்ட மிக முக்கியமான ஒரு மாதம் தான் ஷாபானுடைய மாதம் இந்த மாதத்தை அதிகமானவங்க கணக்கெடுக்கிறது கிடையாது ஏனென்றா ரஜப கண்ணியப்படுத்திட்டோம் இப்ப ரமதானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம் இது நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மாதமே இப்ப நாங்க ரமலானுக்கு தயாராகணுமே தவிர ஷாபானுடைய மாதத்தை பராமுகமாக விடக்கூடிய பெரியோரு கூட்டமாக துணியால நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே ஷாபானுடைய மாதத்துக்கு பல விசேஷமான சிறப்புகள் ஈகுது நான் இந்த குத்துபாவுடைய ஆரம்பத்தில் ஓதின ஆயத் இன்னல்லாஹ வமலாஇகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா எவ்வளவு மிக முக்கியமான ஆயத் குர்ஆன்ல அல்லாஹும் அவனுடைய மலாயிகா மாறகளும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்றாங்க ஏ ஈமான் கொண்டவர்களே நீங்களும் நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்லுங்க இந்த ஆயத் இறங்கின மாதம் தான் ஷாபானுடைய மாதம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே மஸ்ஜிதுல் அபசால இருந்த கிபுலா மஸ்ஜிதுல் ஹராமுக்கு திருப்பப்பட்டது இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லா எழுதியிருக்கிறாங்க தப்சீருல் குர்துபியில இமாம் ஹரமுக்கு திருப்பப்பட்டது அந்த கிபுலா ஷஹபானுடைய மாதம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே பரவான நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜிரி ரெண்டுல கடமையாக்கப்பட்ட மாதம் ஷாபானுடைய மாதம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே ஷாபானுடைய மாதம் வந்துட்டா இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் ரிவாயத் செய்யறாங்க சஹாபாக்கள் அதிகமானவங்க குரானுடைய மக்களாக மாறிடுவாங்க அதிகமாக குரான் ஓதுவாங்க அதிகமாக அமல் செய்வாங்க சஹாபானுடைய பதினஞ்சாவது இரவுல அல்லாஹுக்கு சுபஹான முஸ்லிகீன்களை தவிர களிம இல்லாத மக்களை தவிர சிறுக் செய்யக்கூடிய மக்களை தவிர அதிகமான மக்களுக்கு அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பு கொடுக்கிறார் அல்லா கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவளுடைய ரிவாயத் திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க ஷஹபானுடைய பதினஞ்சாவது இரவு வந்துட்டா அந்த காலத்துல கல்வென்று செல்லக்கூடிய ஒரு கோத்திரம் ஈந்தாங்க அந்த கோத்திரத்தார்கள் ஒரு புதினமான ஒரு ஆடொண்டு வளர்ப்பாங்க அதிகமாக ரோமம் கிடைக்கும் அந்த ஆட்டுல அந்த ஆட்டுடைய ரோமத்துடைய அளவு நரகவாசிகள் அல்லா நரகத்தில் இருந்து விடுதலை செய்யற மாதம் ஷாபானுடைய மாதம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் யாரே இப்படி நான் ஒன்று ரெண்டு சிறப்புக்களை தான் இந்த இடத்துல பேசினேன் பலவிதமான சிறப்புக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாதம் தான் நாங்க காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம் வருடா வருடம் சொல்லப்படுவது வருடா வருடம் பேசப்படுவது இந்த விடயங்கள் ஆனா கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சில கூட்டம் தான் நீக்கிறாங்க துணியால கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே தெளிவாக இந்த விஷயத்தை கேளுங்க ஆழமான விஷயம் அல்லாஹ் நிச்சயமா விளக்கத்தை தருவான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே உசாமா இபுனு ஜெயித் ரதி அல்லாஹ் இவங்க பைத்து நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவளுக்கிட்ட கேட்கிறாங்க யார சூழல்லா ஷாபானுடைய மாதம் வந்துட்டுண்டா நீங்க அதிகமாக நோம்ப கொண்டு இந்த ஷாபானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துங்களே இதுக்கு என்ன காரணம் ஏன் நோம்ப கொண்டு இப்படி கண்ணியப்படுத்தணும் இந்த மாதத்தை அப்படி என்ன விசேஷம் இது நபிசல்லாஹு அலஹி வசல்லமோங்க மூணு காரணங்களை சொன்னாங்க அந்த மூணு காரணங்கள் தான் இந்த ஹொத்துபாவுடைய பிரதான தலைப்பு அதுல முதலாவது காரணம் நபிசல்லாஹு அலஹி சொன்னாங்க முதலாவது காரணம் சொன்னாங்க நபி ஏன் இந்த மாதத்தை நோம்ப கொண்டு கண்ணியப்படுத்துறோம் தெரியுமா இந்த மாதத்துலதான் ஒவ்வொரு மனிதனுடைய வருடாந்த அமல்கள் அல்லாவிடத்துல சமர்ப்பிக்கப்படும் அது எந்த நாள் என்று தெரியா ஒவ்வொரு மனிதர்களுடைய வருடாந்த அமல் சமர்ப்பிக்கப்படக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம் ஒவ்வொரு நாளும் மனிதர்களுடைய அமல் அல்லாவிடத்துல சமர்ப்பிக்கப்படுற நேரம் இது அதிகமானவங்களுக்கு தெரியா ஒவ்வொரு நாளும் ஹதீஸ்ல வருவது சுபஹ்ல இருந்து அசர் வரைக்கும் ஒரு மலக்கீப்பாரு இவருடைய வேலை மனிதன நடவடிக்கையை கவனிப்பாங்க அசருக்கு பின்னால் அவர் மேல போயிட்டு இந்த மனிதனை பத்தி அப்படியே எல்லாம் செல்லுவான் அவளுடைய அமல்களை பத்தி பேசுவாங்க திருப்பி அசர்ல இருந்து சுப வரைக்கும் இன்னும் ஒரு மலக்கு வருவார் இவரது வேலை இந்த மனிதனை கண்காணிக்கிறது இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கும் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே அதுதான் ஹதீஸ்ல வருவது யாரும் சுபகுடைய தொழுகைய விட்டுடவான அல்லாஹ் குரான்ல செல்றான் நடு தொழுகையான் அசருடைய தொழுகையை விட்டுடவானம் ஏன் இந்த ரெண்டு நேரத்துல தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய நாளாந்த அமல் அல்லாவிடத்துல காட்டப்படுவது அல்லாவிடத்துல நாலாந்த அமல் காட்டக்கூடிய நேரம் அல்லாஹ் கேட்பான் கைப்ப தரத்த இபாதி ஏன் அடியான நீ எப்படி விட்டுட்டு வந்தீங்க என்ன செஞ்சு கொண்டீங்கிறான் அடியான் அந்த மலக்குமார் சொல்லுவாங்க யா அல்லாஹ் உன்னுடைய அடியான் எப்படி தெரியுமா விட்டுட்டு வந்தன் அசர் தொழுகையில இமாம் ஜமாத்தா விட்டுட்டு வந்தீங்கிறேன் சுபகான சுபகுடைய தொழுகையில இமாம் ஜமாத்தா ஈகிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய அமல் காட்டப்படுற நேரம் தான் சுபகுடைய நேரம் அசருடைய நேரம் அதே போல கிழமைக்கு ஒரு கா ஒவ்வொரு கிழமையும் காட்டப்படக்கூடிய ரெண்டு நாளிகள் ஒவ்வொரு திங்கக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை ஒவ்வொரு மனிதர்களுடைய வாராந்த அமல் அல்லா கிட்ட காட்டப்படும் இந்த நேரம் தான் அல்லா சொல்றான் துணியால நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச பாவிய மன்னிப்பன் ஆனா ஒரே ஒரு மனுஷனை மன்னிக்க மாட்டேன் அவன் யாரு தெரியுமா கானத் அகோஹு பைன ரெண்டு பேருக்கும் மத்தியில முருவலிக்கு பிரச்சனை பண்ணி கொள்வான் சண்டை பிடிச்சு கொண்டே இருப்பான் சமாதானமாக மாட்டான் அமல் செய்யறது லேசி எங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு கொடுக்கறது கஷ்டம் எங்களுக்கு தகஜுது லேசி ஒரு மனுஷன் எங்களுக்கு கண்ணத்தை கடிச்சா மன்னிப்பு கொடுக்கறது கஷ்டம் அதுதான் அல்லாஹ் செல்றான் வாராந்த அமல்கள் ரெண்டு நாட்கள் திங்கக்கிழமை வியாழக்கிழமை அல்லாவிடத்துல சமர்ப்பிக்கப்படும் யாரும் சண்டை பிடிச்சு கொள்ளவானும் ஏன் அல்லாஹ் கேட்பான் எப்படி என் அடியான விட்டுட்டு வந்தாய் யா அல்லா உன் அடியான சாலிஹான் ஒரு மனிதனை விட்டுட்டு வந்தன் அவனை நான் அப்படிதான் பெற்றுக்கொண்டேன் யாருக்கு யாருடைய அமலையும் வைத்து அந்த மலக்குமார்கள் செல்லிடப்படாது நான் உன் அடியான விட்டுட்டு வந்தன் ஒரு மனுஷனோட சண்டை பிடிக்கக்கூடியவனா விட்டுட்டு வந்தேன் அல்லா பாதுகாக்கும் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இது வாராந்த அமல்கள் மாதாந்த அமல்கள் பிறை மூணு மூணு பிறைகள்ல நாங்க பிடிப்போம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாட்கள்ல மாதாந்த அமல்கள் அல்லாவிடத்துல சமர்ப்பிக்கப்படும் அதே போல ஒவ்வொரு நாளுடைய அமல் வாராந்த அமல் மாதாந்த அமல போலதான் வருடாந்த அமல் அல்லாவிடத்துல சமர்ப்பிக்கப்படுற மாதம் தான் ஷாபானுடைய மாதம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே அலிரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க நிஸ்பு ஷாபான் வந்துட்டேன்டா நிஸ்பு ஷாபான் வந்துட்டேன்டா மக்கள் எல்லாம் என்ன செய்யுங்க நின்று வணங்க ஆரம்பிங்க குரான் எடுத்து ஓதுங்க அதிக அதிகம் துவா செய்யுங்க அல்லாஹு தாலா கீழ் வானத்துக்கு வாரான் வந்து கேட்கிறான் தேவையுடைய மக்கள் யாராவது ஈக்கிறீங்களா உங்களோட தேவையை நான் பூர்த்தி செய்ய தயார் நோயுள்ள மக்கள் யாராவது ஈக்கிறீங்களா உங்களோட நோய்க்கு சிஃபா தாரத்துக்கு நான் தயார் ரிஸ்குடைய தேவை யாரு கேட்குது நான் தயாராக இருக்கிறேன் யாராவது கேட்க தயாராகிக்கிறீங்களா அல்லாஹ் விரும்புறான் கண்ணியமிக்க நல்லடி யார்களே அருமையானவர்களே இம்ரான் இம்ரான் ஹுசைன் ரதி அல்லாஹன் அவங்க சொல்றாங்க நபி சல்லாஹூ அலஹி வசல்லமும் ஒரு தடவை எனக்கிட்ட வந்தாங்க வந்து கேட்டாங்க இம்ரான் ஷாபான்ல ஒரு நாளாவது நோம்பு பிடிச்சியா ஒரு நாள் இவங்க சொன்னா யார சூழலா புடிச்சு படல சொன்னாங்க ரமதானுடைய மாதத்துக்கு பின்னால சரி ரெண்டு நோம்பு புடிச்சுக்கோ இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த சுபகானந்தா அதுதான் உலமாக்கள் செல்றாங்க நிஸ்பு ஷாபான் ஷாபானுடைய மூணாவது நாலாவது நாட்கள்ல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் பதினஞ்சாவது நாளைக்கு பின்னால ஒரு மனிதன் சுண்ணத்தான நோம்பு பிடிக்கிறதும் ஹராம் தான் பிடிக்க முடியாது ஏன் இதுக்கு காரணம் எழுதுறாங்க ஷாபான் முதலாவது நாள்ல இருந்து பதினஞ்சாவது நாள் வரைக்கும் ஷாபானுடைய சிறப்பணி மறந்துட்டாய் ஒரு நோம்ப கொண்டு கூட இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தல பதினஞ்சுக்கு பின்னால பிடிக்கிறது ஹராம் பிடிக்கிறதுல அர்த்தம் கிடையாது ஆனா கவலை என்ன தெரியுமா போன வருஷம் கலாகின நோம்ப இந்த வருஷத்துல கோல் பண்ணி கேட்கிறாங்க அதற்கு இந்த மாசத்துல பிடிச்சு கொள்ள என்று சொல்லி எவ்வளவு பெரிய வெக்கமான ஒரு செயல் இது அதுக்குள்ளுக்கு மௌத்தாகி நான் கேள்வி கணக்கிக்குதா இல்லையா கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே எனவே முதலாவது காரணம் சல்லாஹு அலைய செல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாவிடத்துல வருடாந்த அமல் சமர்ப்பிக்கப்படக்கூடிய மாதம் ஷாபான் அதனால நான் நோன்ப கொண்டு கண்ணியப்படுத்துறேன் ஏண்ட அமல் அல்லாவிடத்துல சமர்ப்பிக்கப்படக்கூடிய நேரம் நான் நோன்பாளியாக இருக்கிறதை விரும்புகிறேன் நாங்க எப்படி ஈக்கணும் என்றதை நாங்க முடிவெடுத்துக் கொள்வோம் இது முதலாவது காரணம் ரெண்டாவது காரணம் நபி சல்லாஹூ அலைவசல்லம் சொன்னாங்க மனிதர்களுடைய மறதி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த அதிகமான மக்கள் மறக்கிறாங்க சிறப்புக்களை மறக்கிறாங்க கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி யார்களே அருமையானவர்களே இந்த வார்த்தையை தெளிவா கேளுங்க மனிதர்கள்ல பெரியோரு கூட்டம் ஒரு அமலை செய்யாம விடுறாங்க மறந்து விடுறாங்க ஆனா அந்த அமலை மனிதர்கள் ஒரு சின்ன கூட்டம் எடுத்து செய்யறாங்கடா அந்த சின்ன கூட்டத்துக்கு எல்லாம் பெரிய கூலிய கொடுப்பாங்க மனிதர்கள்ல பெரிய ஒரு கூட்டம் ஒரு அமல மறந்து விடுறாங்க செய்யாம அந்த அமல மனிதர்கள்ல சின்ன கூட்டம் எடுத்து செய்யறாங்க அந்த சின்ன கூட்டத்துக்கு எல்லாம் அந்த அமலுக்கு பெரிய கூலிய கொடுப்பாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யார்களே அருமையானவர்களே உதாரணமாக தஹஜுடைய தொழுகையை பாருங்க இந்த தஹஜுடைய தொழுக பெரியோரு மிக முக்கியமான அல்லாவிடத்தில் சிறந்த ஒரு இபாத தஹஜுடைய தொழுக மிக முக்கியமான ஒரு வணக்கம் ஆனா இந்த தஹஜுதில் அல்லா செல்றான் ஏழாவது வானத்திலிருந்து முதல் வானத்துக்கு வந்து நான் கேட்கிறேன் தேவையுள்ள மக்கள் யாராவது ஈக்கிறீங்களா ஆனா அதிகமான மக்கள் தூக்கமா இல்லையா இந்த தூக்கத்தின் காரணமாகத்தான் சின்ன கூட்டம் தஹஜு தொழுறாங்க இந்த தஹஜு தொழக்கூடிய கூட்டத்துக்கு அல்லாஹுக்கு சுபகான அதிகமாக கொடுக்கிறான் ஆனா இதனுடைய சிறப்ப ஏர்லி மார்னிங் எழும்புறதுடைய சிறப்ப அந்நிய மக்கள் விளங்கிட்டான் விளங்கிட்டான் பாருங்க அதிகமான தமிழ் வீடுகள்ல களிம இல்லாத வீடுகள்ல நேரங்காலத்தோடு எழும்பிடுவாங்க சாம்பிராணியோட பிடிச்சி அவங்களோட வீடுகளை மங்களகரமாக வைத்து ஏன் அவங்களுக்கு தெரியும் இந்த நேரம் எப்படியான நேரம் ஆனா எங்கட உம்ம அல்லாஹு அக்பர் கண்ணியமிக்க அல்லாஹுவின் யார்களே தஹஜுடைய நேரம் அல்லாஹ் இருந்து ஒரு ஒன்று அனுப்புறான் நசீரா இந்த காத்து எந்த மனிதனுடைய உடம்புல படுவதோ அந்த மனிதனுடைய உடம்புல எது நோய் இல்லாம போகும் ஹதீஸ் எத்தனை பேருக்கு இந்த விடயங்கள் தெரியும் தஹஜுடைய நேரம் நாங்க இன்பத்தை காண்றோம் தூக்கத்துல அதுதான் சொல்றான் ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டம் அமலுண்ட செய்யாம விட்டுறாங்க சின்ன கூட்டம் செஞ்ச அவங்களுக்கு பெரிய ஒரு கூலி இன்னும் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க நபிசல்லாஹு அலைவசல்லம் உங்களுடைய சுண்ணத் மங்கி போகக்கூடிய ஒரு காலத்துல இந்த காலம் நபிசல்லாஹு அலைவசல்லம் உங்களுடைய சுண்ணத்தை ஃபாலோ பண்றது எங்களுக்கு சரியான கஷ்டம் வெக்கம் எவ்வளவு சுண்ண எடுபட்டு பைத்துட்டு எவ்வளவு சுண்ணத் இல்லாம பைத்துட்டு எடுத்து நடக்க எங்களுக்கு வெக்கம் உதாரணத்துக்கு சாப்பிடக்கூடிய விடயத்துல ஒரு நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம்னு வைங்களே இந்த இடத்துல நாங்க எங்கட விரலை எடுத்து வாயில வச்சு அப்படி சூப்பி சாப்பிடுறதுக்கு நபிசல்லா வலைவ செல்லமங்களுடைய முறையில தின்றதுக்கு எங்களுக்கு வெக்கமா இல்லையா நபி அவங்களுடைய சுண்ணத் உடுபடக்கூடிய காலத்துல ஒரு மனிதன் அந்த சுண்ணத்தை வாழ்க்கையில எடுத்து நடந்தால் சல்லல்லாஹு அலைஹி வசல்லமோ சொன்னாங்க நூறு சுகதாக்களுடைய நன்மை அல்லாஹ் கொடுப்பான் சுபஹான் அல்லாஹ் நூறு சுகதாக்களுடைய நன்மை சுபகானல்லா இன்னும் ஒரு ஹதீஸ்ல சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க அல்லாஹ் சொல்றதா தீனுடைய விடயம் மங்கி போற ஒரு காலத்துல முஸ்லிம் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வெக்கமான காலம் முஸ்லிம் என்று காட்ட வெக்கம் தாடியும் தான் மறைச்சு கொள்ளுவாரு அப்படி இல்ல தொப்பியும் தான் கலட்டி கொள்ளுவாரேன் இவரும் மற்ற மனிதர்களை போலதான் என்று காட்டுவாரு முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள கஷ்டமான ஒரு காலத்துல தீனுடைய விஷயங்களை செய்யறதுக்கு சிரமமான ஒரு காலத்துல ஒரு கூட்டம் ஈகிறாங்க நான் முஸ்லீம் என்று சொல்றது எனக்கு சந்தோஷம் தீனுடைய விடயங்களை வாழ்க்கையில் அவன் எடுத்து நடக்கிறானா நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க ஐம்பது சஹாபாக்களுடைய நன்மையை அல்லா அந்த மனிதனுக்கு கொடுப்பான் சுபகான் சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டான் கேட்டாங்க யார சூழல்லாம் என்னடா ஐம்பது பேருக்கு நன்மை அந்த மனுஷனுக்கு எங்கட ஐம்பது பேர் நன்மை சொன்னாங்க காரணம் என்ன தெரியுமா இன்னக்கும் தஜிதூன அலல் ஹைரே ஆவானா வ இன்னக்கும் லா எஜிதூன அலல் ஹைரே ஆவானா சொன்னாங்க உங்களுக்கு அமலுடைய விஷயத்த ஆசை காட்டுறதுக்கு நான் நீக்கிறேன் ஹயாத்தோட உங்களுக்கு நான் அமலுடைய விஷயத்த சொல்லி தருவன் ஆசை காட்டுவன் என்னைய கண்ணால கண்டு நீங்க ஈமான் கொண்டு இருக்கிறீங்க ஆனா பின்னுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க அவங்க என்னைய கண்ணால காண மாட்டாங்க ஆனா ஈமான் கொள்ளுவாங்க ஏண்ட பேச எடுத்து நடப்பாங்க அப்படியான மக்கள் ஈமான பாதுகாக்கிறது எவ்வளவு கஷ்டம் கையில நெருப்ப வைக்கிறத போலதான் அப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்வாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் தீனுடைய விஷயத்தை வாழ்க்கையில எடுத்து நடந்தா அவனுக்கு ஐம்பது சுகதாக்கள் ஐம்பது சகாபாக்களுடைய நன்மை அல்லா கொடுப்பான் சுபகானந்தான் கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே நாங்கள் எல்லாம் கூட்டா செஞ்சா மட்டும்தான் செய்யறது அமல்கள் கூட்டா ஒரு கூட்டம் செஞ்சா நாங்க செய்வோம் தனியா நாங்க இந்த விஷயங்கள் செய்ய மாட்டோம் உதாரணமாக ரமலானுடைய மாசம் நோன்பு முப்பது நாளுடைய நோன்பு எங்களுக்கு சரியான லேசி யார் என்ன சென்னாலும் எங்களுக்கு லேசி தான் அவசரமாக நோம்பு போகும் நீங்க பாருங்க காலங்கள் வேகமா பேசிடும் நோம்பு ஆரம்பிக்கிறது விளங்காது முடிகிறது விளங்காது அவசரமாக முடிஞ்சிடும் இந்த முப்பது நாளுடைய நோம்பு எங்களுக்கு லேசி ஏன் தெரியுமா எல்லாம் சேர்ந்து கொண்டு பிடிக்கிறோமே அதனால லேசி இந்த முப்பது நாளுடைய நோம்புக்கு பின்னால வார ஆறு நோம்பு எப்படி கஷ்டம் என்று தெரியும் இது பிடிக்கிறே கஷ்டம் ஏன் கஷ்டம் ஆறு நாள் என்று ஏன் எல்லாம் கூட்டம் செய்யறதால தான் அது எங்களுக்கு லேச போல இருக்குது ஒரு கூட்டம் பெரிய ஒரு கூட்டம் செய்யாம இருக்கிறாங்க அப்படி நாங்க இதை எடுத்து நடந்தா இதுக்கு பெரிய பதாயில் இருக்குது இதை நாங்க வாழ்க்கையில் எடுக்க மாட்டோம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் யார்களே அதுதான் சொன்னாங்க ஒரு இபாதத் மங்கி போற நேரம் நீங்க எடுத்து நடக்கிறீங்களா அது என்னுடைய விஷயம் ஐம்பது சஹாபாக்களோட நன்மை இது கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி சல்லா இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க அல் காலத்துல ஒரு மனிதன் ஐபாதத் செய்யறான் குழப்பமான காலம் இபாதத் செஞ்சா கலத்து போகும் அப்படி இல்ல உசுறு போகும் இப்படியான காலத்துல ஒரு மனிதன் ஐபாதத் செஞ்சான் என்றா கஹிஜிரத்தின் இளைய என்னையோட ஹிஜிரத் செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுப்பான் சுபகாரம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே என்ன செல்ல வாரன் என்றா இத மாதிரி சிறப்பு தான் ஷாபானுடைய மாதத்துக்கு பெரிய ஒரு கூட்டம் கணக்கெடுக்காம விட்ட மாதம் தான் இது இந்த நேரம் நாங்க இந்த ஷாபானை எடுத்து இத கொண்டு அல்லாட உதவி எடுக்கணும் சில உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க சில உலமாக்கள் அனுபவபூர்வமா எழுதியிருக்கிறாங்க எங்களுடைய வாழ்க்கையில இருந்த அதிகமான கடன் முடிஞ்ச மாதம் தான் ஷாபான் ஷாபான கொண்டே கடனை முடிச்சுட்டோம் சுபகானந்தம் அல்லாட உதவி அவ்வளவு கண்டிக்கிறோம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்கள் இது ரெண்டாவது காரணம் மூணாவது நபி சல்லாஹு அலஹி வசல்லமோ சொன்னாங்க ஒவ்வொரு வருடங்களும் ஒரு மனிதனுடைய அஜல் முடிவு செய்யப்படக்கூடிய மாதம் தான் ஷாபானுடைய மாதம் இமாம் நபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க இந்த ஹதீசுக்கு விளக்கம் எழுதுறாங்க எப்படி என்றா அல்லாஹுக்கு சுபஹான இடத்துல அம்மலக்குமார்கள் அமல்களை கொண்டு போய் இதை காட்டக்கூடிய நேரம் அல்லாஹுக்கு சுபகான பாப்பான் மனிதனுடைய பட்டோலையில எந்த மனிதன் கிட்ட நல்ல அமல்கள் அதிகமாக இருக்குதோ இவனுடைய ஆயுள் அதிகரிக்கப்படுமேன் இவனை கொண்டு துணியால பொரோசனம் ஈகுது ஏன் புரோசனம் இயங்குது இவனால விஷயங்கள் நடக்கும் இவன் அமல்கள் செய்யறான் மத்த மக்கள் அமலின் பக்கம் தூண்டுறான் தன்னுடைய குடும்பத்தை அமலின் பக்கம் கூப்பிடுறான் இதனால இவனால புரோசனம் இயக்குது அல்லாஹு தாலா முடிவெடுப்பான் ஆனா பட்டோலை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நேரம் இவன் பட்டோலை எடுத்து பார்த்தா வாழ்க்கையில அமல் இல்ல பாவத்திலே தான் முழு வாழ்க்கையும் போகுது அப்ப என்ன யோசனை வரும் நீ எல்லாம் துணியால வாழ்றத விட மௌத்தாவி போறது நல்லமேன் அவனுக்கும் போரோசனம் இல்ல மத்த மக்களுக்கும் அவனால போரோசனம் இல்ல குடும்பத்துக்கும் போரோசனம் இல்ல இனி துணியால வாழ்ந்து என்னத்த செய்யறது ஒவ்வொரு மனிதர்களுடைய அஜல் முடிவு செய்யப்படக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம் இமாம் நவை ரஹத்துல்லாஹி அலைஹி அவங்க தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க எனவே கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி கொள்ளணுமா ஷாபானுடைய மாதத்தை ஒரு சந்தர்ப்பமாக எடுப்போம் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக எடுத்து துணியால மட்டுமல்ல ஆகிரத்திலையும் கண்ணியமான வாழ்க்கை அடைஞ்சு எத்தனையோ மக்கள் துணியால் ஈக்கிறாங்க புதைல் பின் ஐயால் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க இதோட கடைசியாக முடிச்சு கொள்றேன் புதைல் பின் ஐயால் ரஹமத்துல்லா எவ்வளவு மிக முக்கியமான ஒரு ஆளின் ஆனா இவருடைய ஆரம்ப காலத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க உலமாக்கள் கிட்ட கேளுங்க இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஒரு திருடனாக வாழ்ந்தாங்க ஒரு குடிக்காரனாக துணியால வாழ்ந்த மனிதன் எப்படி இவங்க ஆலிமாகினாங்க இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு தௌபாவுக்கு ஒரு வீட்டுக்கு திருடுறதுக்காக வேண்டி போறாங்க களவெடுக்க அந்த வீட்டுடைய ஓனர் உரிமையாளர் ஒரு பெண் அப்படியே புறானோதி கொண்டிருக்கிறார் அப்படியே கூரை அப்படியே இதாக்கிட்டு பாக்குறாங்க ஓட்ட பிரிச்சு அந்த பெண்மணி குரான் ஓதுரா குரான் ஆயத்து என்ன தெரியுமா அலம் நில்லதீன ஆமனு அந்த குலூபுகும் லிதிக்கிறில்லா காபிர்களை பார்த்து பேசல கேட்கவே இல்லை மொக்மின்களை பார்த்தல்லா கேட்கிறான் மொக்மின்களே அல்லாவை பயப்படுற நேரம் இன்னும் உங்களுக்கு வரலையா எப்பதான் பயப்படுவீங்க இந்த ஆயத் புபைல் பின் ஐயாளுக்கு பட்டுட்டு எவ்வளவு பயங்கரமான ஒரு மனிதன் தெரியுமா நாங்க இந்த காலத்துல சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீத்த போகல நாங்க சொல்லி சொல்லி தீர்த்துவோமே நீ சின்னாட்டி உனைய பிடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி அந்த ஊர்ல பயம் காற்ற ஒரு மனிதனா தான் புதையில் இருந்தார் ஆனா அல்லாவுடைய சந்தர்ப்பம் ஒரே ஒரு குரானாயர் ஒரே ஒரு குரானாயர் ஆயர் ஊரை கொசக்கேந்து தௌபா செய்யறாங்க அல்ல எவ்வளவு பெரிய ஆளா மாத்தினான் தெரியுமா ஆபிதுல் ஹரமைன் மக்கத்துல் முக்கர்ரமா மதீனத்துல் முனவரா இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஆகப்பெரிய ஆபித் வணக்கசாலி புகையில் பின் ஐயால் தான் அது மட்டுமல்ல உலமாக்கள் கிட்ட கேளுங்க இமாம் புகாரிய இமாம் புகாரியுடைய அந்த கிதாப் அசஹுல் கிதாபி பகதல் குரான் குரானுக்கு அடுத்தபடியா சஹிஹான ஒரு கிதாப் ஈக்குமெண்டா இமாம் புகாரியுடைய ஹதீஸ் கிரந்தம் தான் ஒவ்வொரு ஆலிமும் இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கோணும் ஒரு மனிதன் ஆலிமாகணுமா புகாரிய கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அவன் கண்ணியமிக்க அல்லாஹவின் நல்லடி யார்களே இந்த இமாம் புகாரியுடைய அசாதிதாமார்கள் உஸ்தாத்மார்களுடைய பட்டியல் ஒன்று அதுல இமாம் புகாரியுடைய மிக முக்கியமான ஒரு உஸ்தாத் தான் யஹியபின் மயின் அவருடைய உஸ்தாத் தான் இந்த புதைல் பின் மங்கொள்ளக்காரன் திருடன் கொடுத்த சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில சரியா எடுத்தா இமாம் புகாரிக்கு உஸ்தாதா மாறலாம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியா எடுக்கலையா அல்லா பல்ஹமிபுன் பாபுராவுடைய சப்ஜெக்ட் எங்களுக்கு தெரியல முஸ்தஜாபு துவா கையை தூக்கி துவா செஞ்சா கையை கீழே போட முழுக்க துவா கபுல் ஆனா அல்லா எப்படி மாத்தினான் ஃபமசலுஹு கமசலில் கல்ப் அவன் ஒரு நாய போல ஏன் கொடுத்த நியமத்துக்கு நன்றி இல்ல கொடுத்த சந்தர்ப்பத்தை எடுக்கல அல்லாஹ் நாய் என்பதாக குரான்ல சொல்றான் எனவே கண்ணியமிக்கு அல்லாஹவின் நல்லடியார்கள் எங்கட வாழ்க்கையில பல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும் நோயின் மூலமாக அல்லாஹ் பயன் காட்டியிருப்பான் ஒமானூர் சிலுபில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா ஒவ்வொரு அட்டாட்சியும் மாறது அல்லாஹ் பயன் காட்டுறான் நோயின் மூலமா ஆக்சிடென்டின் மூலமா இப்படி அல்லாஹுத்தால பலவிதமான சந்தர்ப்பங்களுக்கு எங்களை வாழ்க்கையில தந்திருப்பான் எனவே அந்த சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பங்களா எடுப்போம் எங்களோட வாழ்க்கையை மாத்திரத்துக்கு முயற்சி செய்வோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எஹலாசோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தால முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு எங்களுடைய ரோஹ்களை கைப்பற்றிடுவாயாக அனில்